பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதிந்தாள் மணிவண்ணா உஞ்சவடைய பெரிய காப்போடும் பிரமாத்மனை பல்லாண்டே கலையாமி கலிர்வம் யம் கவிம் லாவதிவா யசகாமி பிரகாசாவிதாவித்யம் நிகதந்தமகா வாழி வரகாலன் வாழி வாழ்வேந்தன் வாழி மாயானை வாழ்வழி மருதியங்கோய் மங்கையர்கோன் தோயோன் சுடர்மானவேல் நெஞ்சேக்கருள்கரதேமலர்கோ நடம்பிரவின் அஞ்சேக்க நல்லவபுரம் தமிழ நன்னோ திருவள் அஞ்சேக்கிழமாரதாரம் பரதமய பஞ்சேக்கலரின் பொதி பரகாலன் பணிவர்களே ராமானுஜமுனிய தங்ககழத்தான் தலவராஜா பொங்கவழன் மங்கையர்கோ ஆயிரமா வாடி வறண்டினேன் மனத்தால் பெருந்துயரிடம் பயல் பிறந்து கூடினேன் கூடி இளைய வருடம் ஓடு அவரிடம் கலவிய கருதே பாடி வளர்ந்தேன் குணத்தால் பெருந்துயரிடம் பயர் பிறந்த கூடினேன் கோட இளையவர் தம்மோடு அவர் தரங்கலவிய கருதே பரவழிபன புலதுணையா பாவிய நுணராதத்தன பகல பழுது போயுழிந்தன நாள்கள் துணையுடன் புணர சோல் புணர் குழந்தையே தொடரே என் கண்டு கொண்டேன் நாராயணா பணமுல துணையா பாவியனுணராத தன பகல பழுது போய் ஒழிந்தன நாள்கள் துணையுடன் மலார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தவன் நாயகர் ராமநாயகன் கண்டு கொண்டு நாராயணார் என்னிய வேண்டு வேறுபர கிழங்கே வேர்கனார் கலவிய கருதே நின்னவான் இல்லா நெஞ்சினையுடைய நெஞ்செய்க நடுவிதம் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் கைவனே நானேன் படிருகை நிரப்பேன் கண்டவா தெரிதந்தேனேலம் தெல்லியே நானேன் செல்கதை கமைந்தேன் சிக்கன திருவருள் முருகி தொடர்ந்து உடம்பலோ கண்ணனே நல்லும் மகளும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் எம்பினான் என்ற என்னோட என்னுடவானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருக்கே அவருயிர் செகத்தவம் மன்னருளோம் சோழமாகவேல் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பியாளுயரான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் எம்மிரானந்த என்னோட சொத்தம் எனக்கரசென்னுடவானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருக்கே அவருய ஜெகத்தவம் மண்டல் கோயிலே வணங்கி நம்பிகால் கண்டு கொண்டேன் இப்பிறப்பறியேறி கற்பகம் புலவர் கலகலன் நுலகில் கண்டவா தொண்டரை பாட நாயே துணிமேன் நற்பொருள் காண்மேன் பாடிலே நொய்மேன் நாராயணா என்னும் கத்திலங்கலைகள் ஐம்பலங்கருத கருத்துளே திருத்திலேன் மனத்தை பெற்றிலே அதனால் பேதைய நன்மை பெருநிறத்தாயர்க்கெல்லாம் செல்கவே குறியவார் என்னே

நிலாந்தரம் ஜெயம் நேர்மிதம் பகவலம் அருளோடு பெற நிலமலை மண்டலமானே மங்கையார் வாக்கலிகள் செஞ்சோலால் எடுத்த தெய்வனன் மாலை இவை ஒன்று சிக்கன தொண்டே மங்கையார் வாக்களிகள் செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை இவள் ஒன்று சிக்கனத்தொண்டே நஞ்சிதான் கல்லே நம்முறவினைக்கு நாராயணா என்னும் நாமம் தாயே தந்தையல்லம் கிளை மக்கள் எல்லாம் நோயப்பட்டொழிந்தேன் உன்னை மக்கள் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோ ராசையினாலே மயக்கேள்பட்டு மாநிலத்தில் நானே நானாவிதா நரகம்பவம் பாவம் செய்த திருவேங்கடபாவனை குறிக்கோளன் நிலாமையினால் என்னேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியே குளிர்வானவர் கண்ணு மங்களைந்து அடியார் கண்டருடைய பிறந்த இரண்டை தொழிந்து நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோ நலம் செய்தமில நெறியார் திருவேங்கடவா அழங்கேன் பாவம் பலவர் இவைய செய்திலை தொழிந்தேன் துப்பானின் நடிய தொடர்ந்து தவம் கேட்கின்றரை சொல் திருவேகழமாமலை என்ன பாவன் தொடைந்தேன் அடியேடையாட்கொண்டருடையாய் நீரறிகால் மஞ்சளாவமாக ஜமமா புன்னாரா கதன்னோல் புலம்பி தலந்தை தொழிந்தேரோ பலதீமகள் செய்தமிட்டேன் பெரிய நாயினவேன் பிறர்க்கே உழைத்தேழையானே கணவா காண்பதோராசையினால் ஏத்தேனி பிறப்பே இடருத்தனன் பெருமாள் குளிர் செய்து பாவியானேன் மத்தேலன் அறியேன் மாயனே எங்கள் மாதவனே பாய் துணைவேன் கடவா எங்கார் வண்ணனை விண்ணோர் பொழில் வேங்கடவேதியனை பன்னார் பாடல் பத்த பயில்வார் இல்லை எங்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவம் பொழில் வேங்கரவேதியன திருமங்கையன் பாடல் பாவங்களே வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு காப்பு பல்லாண்டு அடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு అపాంజన్యమల్లాండే సర్వదేశతజాగాలే భవ్యాగత పరాక్రమ రామానుజాజ్ఞావర్తరామభివర్తన రామానుజాజ్ఞాప్రతిభాసనముజ్వల ధ్యాన్యామే పూజాత్ సాహిలోకైలైజనే శ్రీమన్ శ్రీరంగ శ్రీరమణ భద్రవా పునరిరం సంవర్తయా श्रीमन् श्रीरङ्गश्रीयमणुभद्रवाणुदिनं सम्पत्तया नमः श्रीशैलनाथाय कुन्दीरनरदजन्मने सारलब्धपरमप्राप्य वेङ्कर्यसारिणे श्रीशैलेशदयाभात्रं देवज्ञादिगुणान्नवम् ेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामाधरम् मुनिम् वाणि तिरुवाणि मुळे पिळ्ळै वादगवाळ् वाळम्

மார்பம் புரிநோடும் வாழிய சுந்தரத்திருத்தோடின வாழிய ஐயோவேந்திய முக்கோலும் வாழிய வாழிய புயலாத மனவாரலாதி வாழிய வாழ வாழ கடலில் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாரமாமுடியே இன்னவரோ